தள்ள கொண்டிருக்கிறோம் சமீப காலமாக பத்திரிகைகளில் பார்த்திருக்கலாம் போலி மருந்துகள் மருந்து வாங்கினால் மரணம் இலவசம் இப்படி நிறைய செய்திகளை நாம் படித்திருக்கலாம் பார்த்திருக்கலாம் எங்கு பார்த்தாலும் மோழிகள் நிறைந்திருக்கிற இந்த காலத்தில் ஆன்மீக துறைக்குள்ளேயும் மோழிகள் வந்துவிட்டார்கள் ஆன்மீகத்திலே நான்கு அமைப்பிலே போடிகளை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் தொழுகையில் போடி தொழுகையாளிகள் யார் மனிதர்களில் போடி மனிதர்கள் யார் சமுதாயத்திற்கு வழிகாட்டுகிற வழிகாட்டிகளில் இமாம்களில் போடிகள் யார் சேகமார்கள் ஆன்மீக துறையிலே நிறைய முறியீன்களை இணைத்து வளம் வந்து கொண்டிருக்கிற இந்த ஆன்மீக துறையில் யார் போடிகள் இப்படி நான்கு போடிகளை இன்றைக்கு நாம் இனம் காணப் போகிறோம் பெருமானார் பெருமானாரிடத்திலேயே கேட்கலாம் நபிய நாயகமே இந்த நான்குக்கும் நீங்களே பதில் சொல்லுங்கள் என்று நாயகத்திடத்திலே விட்டால் நபிகள் பெருமானார் செல்லம்பாக அழைவு செல்ல வந்தவர்கள் அளிக்கிறார்கள் தொழுகையில் யார் போடிகள் ஒரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்கள் வரிசையாக பேசுகிறார்கள் யார் போலி தெரியுமா சல்லா வஹீதன் தனியாக தொழுவார் கிரா தோலாமலேயே தொழுதுட்டு இருப்பான் இவன் ஓடி தொழுகையாள் தொழுகைன்னு சொன்னாக்க எதுக்குமே தெரியலனாலோ அல்லா அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தெரிவதை குழுவல்லா சூரத்துல் பாத்திகா எதையாவது ஓத வேண்டும் அல்லவா எதையுமே ஓதாம கட்டிருக்கிறேன் ஒருவன் ஒருவர் தொழுது கொண்டே இருக்கிற பொழுது திடீர்னு புருவத்தை புருவத்தை தூக்குறாரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இருக்கா என்னங்க தொழுகும் போது நல்லா இருக்கிறீங்க மற்ற நேரத்துல எல்லாம் தொழுகும் போது மட்டும் புருவத்தை புருவத்தை தூக்குறீங்களே இல்ல எனக்கு எதுவுமே ஓத தெரியாதுன்னு நான் சொன்னேன் அஜத் தான் சொன்னாங்க புருவத்தை உயர்த்திக்கங்க நல்லா பார்த்து நான் ஒண்ணு இல்ல ஓடி தொழுகையாரு ஓதி தொழ வேண்டும் இரண்டாவதாக பெருமானார் செல்லல்லா வலிவ செல்லம் சொல்லுவார்கள் தொழுகிறார் ஆனா பலாயு அத்தி சக்கா அவர் சக்காத்தை நிறைவேற்றாமல் தொழுகிறார் ஏனென்றால் குரானிலே அல்லா ஜல்ல ஜானகுத்தலா எங்கள் நாம் வணக்க சொல்லுகிறானோ தொழுகு சொல்லுகிறானோ அங்கெல்லாம் சக்காத்தையும் சேர்த்து சொல்லுகிறார் ஜக்காத் இல்லாமல் தொழுகை இல்லை தொழுகை இல்லாமல் ஜக்காத் இல்லை தொழுது மட்டும் செய்கிறார் ஆனா பாக்கெட்ல இருந்து பைசா வெளியவே வர்றதில்லை இவர் போலி தொழுகையாரு இந்த தொழுகைக்கும் அவருக்கும் சம்மத்தம் இல்லை பள்ளியில உட்கார்ந்து எனக்கு யாத்தா என் நாடு எங்க போயிருக்கு டெல்லி வரைக்கும் போயிருக்கு நீ கொண்டு வந்து சேர்த்து விடு சேர்க்கிற பொறுப்பு உன்னை சார்ந்தது நீ தான் கொடுப்பவன் அவனே இவனே போட்டு எல்லாம் செஞ்சு லாரி கோயம்புத்தூர் வந்ததுக்கு பின்னாடி அதுல இருந்து வந்த லாபத்திலிருந்து கொஞ்சம் கூட அடுத்த அளவு கொடுக்கல இந்த தொழுகையில் பயன் இல்லை ரியாமு சாலைகளிலே ஒரு அதிசிலே அழகாக பெருமானார் செல்லல்லாஹு அலைவர் செல்ல வேண்டவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள் மூன்று பேர் குறையுள்ளவர்கள் இருந்தார்கள் ஒன்று தர எல்லோரும் குறை சொல்லுகிறார்கள் இவருக்கு முடியல என்று எல்லோரும் குறை சொல்லுகிறார்கள் இன்னொருவருக்கு துஷ்டரோகம் இவரையும் குறையாக பேசுகிறார்கள் மூன்றாவது ஒருவர் கண் தெரியாதவர் மூன்று குறையாளிகள் இடத்துல கேட்கிறார்கள் அல்லாஹ் மலக்கை அனுப்பினார் ரியாடு சாலை என்கிற பதிவான வரல அல்லாஹ் மலக்கை அனுப்பினார் அந்த மலக்கு போய் முதலாவதாக அந்த வழுக்க தலையிடத்திலே போய் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் எனக்கு எதுவுமே வேண்டாம் முடி உழைச்சா போதும் வேண்டாம் இன்னைக்கு முடிக்காக மருத்துவத்திற்கு செலவழிப்பவர்கள் நிறைய பேர்கள் உண்டு எனக்கு முடி உழைச்சா போதும் வாட்சிக்கிறார் அதோடு சேர்த்து ஆயிரம் ஒட்டகைகளை கொடுத்து விட்டு சென்றார் இதையும் வைத்துக் கொள்ளுங்கள் அல்ல அவங்களுக்கு பிறக்க செய்யணும்னு சொல்லி போயிட்டாரு அடுத்ததாக ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறார் உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க என்னுடைய தோலெல்லாம் சரியாக வேண்டும் துஷ்டம் நீங்க வேண்டும் அது மட்டும் இருந்தால் போதும் என்று சொல்ல துவான் செய்தி துஷ்டம் நீங்குகிறது அதற்கு பிறகு ஆயிரம் மாடுகளை அவரிடத்திலே கொடுத்து விட்டு செல்கிறார் மூன்றாவதாக கண் தெரியாதவர் உங்களுக்கு என்ன குறை என்று கேட்க எனக்கு கண் தெரியவில்லை கண் பார்வை தெரிந்தால் போதும் இதுவே எனக்கு அல்லா கொடுத்திருக்கிற பெரிய செல்வம் அல்லவா என்று சொல்ல துவான் செய்தி அதற்கு பிறகு ஆயிரம் ஆடுகளை அவருக்கு கொடுத்து விட்டு அந்த வழக்கு புறப்பட்டு விட்டார் அடுத்த வருடம் சரியாக அதே தேதிக்கு வருகிறார் வந்து வழுக்க தலையை பார்த்து அல்லா கொடுத்த ஒட்டகத்திலிருந்து ஏதாவது கொடுங்களேன் அல்ல என்ன சொல்லுங்க நான் என்னுடைய அறிவாற்றலால் திறமையால் வல்லமையால் நான் இந்த செல்வத்தை உருவாக்கி இருக்கிறேன் அல்ல கொடுத்தது அல்லாவே மறந்துட்டான் நீ மீண்டும் வருதியாக போ வழுக்கிட்டே போ அந்த மனசுக்கு வத்துவா விட்டு புறப்பட்டா செல்வம் எல்லாம் இல்லாமல் அழிந்து போனார் என்று அவர்கள் அழைப்பார் அடுத்து குஷ்டரோகியத்தை போறாரு அல்லாஹ் கொடுத்த செல்வத்திலிருந்து மாடுகள் இறைவன் உனக்கு வழங்கி இருக்கிறார் அதிலிருந்து ஏதாவது ரப்புல் ஆலமீனுக்கு நீ கொடு என்று சொல்லுகிற பொழுது எல்லாம் காரணம் சொன்ன மாதிரி எல்லாம் என்னுடைய ஆற்றலை வைத்து நான் பெருக்கினேன் உருவாக்கினேன் உடனே அந்த மலைக்கு வத்துவா செய்கிறார் ஏன்னா இப்படி ஒரு வருஷத்திலேயே இப்படி மாறி போயிட்டியே என்று வத்துவா செய்கிறார் அழிந்து போகிறான் மூன்றாவதாக கண் தெரியாதவரிடத்திலே சென்று அந்த வழக்கு கேட்கிறார் அல்லாஹ் கொடுத்த வளங்கள் ஆடுகளில் இருந்து எனக்கு ஏதாவது கொடுங்கள் இறைவனுக்காக என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதீஸ் நூட்களிலே அழகாக எழுதுவார்கள் கண் பார்வையை கொடுத்ததே அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய செல்வம் இதோ நாட்டு மந்திகள் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துச் செல்லுங்கள் எவ்வளவு வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள் மலைக்கு ஆட்டை ஓட்டிட்டு எங்க ஓட்டிட்டு போகுது வானத்தில் ஆடு வைக்கிற வேலையா இருக்கு மீண்டும் வரக்கத்திற்காக துவா செய்கிறார் செல்வ செழிப்போடு வாழ்ந்தார் வளர்ந்தார் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் யார் சக்காத்தை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு வளர்ச்சி இருக்கிறது வெறும் தொழுகை இருக்கிறது சக்காத் இல்லை இந்த தொழுகை ஓடி தொழுகை இதுல எந்த பயனும் இல்லை மூன்றாவதாக யார் ஓடி தொழுகையாளிகள் அம்ம கௌமன் வகும் லகு காரிபூன் ஒருத்தர் இமாமத் பண்றாரு மக்கள் எல்லாம் அவர் இமாமத் பண்றதை வெறுக்கிறாங்க ஆனால் இவர் விடல நான் இந்த பள்ளியை விட்டு கேஸ் போட்டாவது இங்க தொழு ஒப்பனையை தவிர வேற பள்ளியை பார்த்து நான் போக மாட்டேன் என்று இருந்தால் இவர் தொழுகையும் போனது இவர் போலி தொழுகையாளி அடுத்தவர்களின் தொழுகையையும் நிறைவேற்றிருக்கிறார் திருமணர் செல்லல்லா பணிவசலம் சொல்லுகிறார்கள் அதெல்லாம் யார் யோசிக்க வேண்டாம் நான்காவதாக பெருமானார் செல்லல்லா பணிவசலம் சொன்னார்கள் அப்துல் பெயரும் இல்லை எஜமானனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாத காரணத்தினால் இவனுடைய தொழுகையும் போடி தொழுகைதான் பெருமானார் செல்லல்லா பழிவசலம் சொல்கிறார்கள் சாரி கமரின் உதவி தண்ணி அடித்து விட்டு தொழக்கூடியவன் தொழுகை நல்ல சாரா கடையை போய் குடிச்சு போட்டு வீட்டுல மனைவி சொல்லியிருப்பாங்க போய் பள்ளிவாசல தொழுதுட்டு வாங்க அந்த அல்லா வந்து தக்கு கட்ட இந்த தொழுகை முகடு வரை உயருமா உயர போடி தொழுகையா பெருமானார் அடுத்தும் பேசுகிறார்கள் இம்ரகத்தும் ஒரு பெண்மணி எந்த பெண்மணி இரவு உறங்குகிறாள் ஆனால் அவளின் மீது கணவன் கோபமாக இருக்கிறது கணவனின் கோபத்தை சம்பாதித்துக் கொண்ட பெண்மணியின் தொழுகையும் ஓடி தொழுகை பார்த்தா வீட்டுக்காரத்த கடுமையா நடக்கிறா கீரியும் பாம்பு இருக்கான் ஆனா தொழுகை மட்டும் பயங்கரமா தக்மீரை கட்டி கட்டி அது பாட்டுக்கு நாற்பது ரக்காயத்து எண்பது ரக்காயத்து நூறு ரக்காயத்து எந்த பயன் உமான் நபியும் கோமான் செல்லலாம் இவள் போலி தொழுகையாளி இம்ராத்தும் இன்னொரு பெண்மணியை அறிமுகப்படுத்துகிறார்கள் சல்லத் தொழுகிறாள் ஆனால் தலையை சரியா மறைக்காம ஹிமார் என்றால் முக்காடு முக்காடு ஓடாமல் முழுவதும் மூடாமல் தொழக்கூடிய அந்த பெண்ணின் தொழுகையும் ஓடி தொழுகையும் சரியா மறைச்சிருக்கணும் முடிகள் மறைக்கப்பட வேண்டியது அனைத்தையும் சரியாக மறைத்து தொழுதான் இவன் சரியாக தொழுபவன் இல்லை என்றால் ஓடி தொழுகையாரே அடுத்தும் பேசுகிறார்கள் ஆக்கி உரிவா வட்டியை சாப்பிடக்கூடிய நான் வீடு கட்டுறதுக்கு தான் பேங்க்ல லோன் வாங்கினேன் அது வட்டி தான் அங்கே வட்டியை வாங்கிவிட்டு இங்கே வந்து மல்லிகை தக்பீரையும் கட்டி யாரா சீக்கிரம் என் நோடு சரியாகணும் சரியாகணும் எங்க சரியாகும் தொழுகையை சரியாகலையே சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும் போலி தொழுகையாளி பெருமானார் செல்லல்லா பழிவு செல்லும் சொல்லி காட்டுகிறார்கள் அது ஒரு ஜோகில் அடுத்தும் பேசுகிறார்கள் அநீதம் அழைக்கக்கூடிய தலைவன் நாட்டின் தலைவன் அநீதி அளித்து விட்டு பள்ளிவாசல்ல வந்து துவா கேட்டு இருக்கிறார் இந்த தொழுகை போலி தொழுகை இவன் தொழுகிற தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிப்பதில்லை அடுத்து பெருமான சதல்லா பரிவசலம் சொன்னார்கள் சனாத்தும் எந்த தொழுகை அவனை மானக்கேடான சொல் செயலிலிருந்து தடுக்கவில்லையோ அந்த தொழுகையும் ஓடி தொழுகை தொழுகிறான் வெளியே போனவொன்னு ஆறாங்கலிமாவை ஆரம்பிச்சாங்க போய் மார்க்கெட்டுக்குள்ள போன உடனே அவர் வாட்டுக்கு அவுத்து விடுறாரு ஆனா அஞ்சு நேரம் கரெக்டா வந்து தொழுதுறாரு ஜமாத்தோட ஜமாத்தோடு தொழுகிறார் அங்கே போய் பொய் சொல்லுகிறார் ஜமாத்தோடு தொழுகிறார் தில்லு முள்ளு பண்ணுகிறார் ஜமாத்தோடு தொழுகிறார் எல்லா கெட்ட செயல்களையும் செய்கிறார் ஜமாத்தோடு தொழுகிறார் தாயை நிந்திக்கிறார் ஜமாத்தோடு தொழுகிறார் மனைவி மக்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுப்பதில்லை இந்த தொழுகை ஓடி தொழுகை பெருமானாசர் பாப்பனி சொல்லி காட்டுகிறார் இவங்க எல்லாம் ஓடி தொழுகையாக திருமண சிறந்த அவர்கள் இடத்துல இரண்டாவதாக கேளுங்களேன் யார் போலி மனிதர் இந்த மனிதர்களில் போலி யார் அனைத்து மாணிக்க அமத்துள்ளாகி தானாலே அழகாக சித்தரிக்கிறார்கள் லா எஸ்லஹுல் அகல் பிகைரி வரா பேணுதல் இல்லாத அறிவாளி அறிவாளியா இருக்கிறார் பெரிய அறிவாளி ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கிறார் பெரிய அறிவாளியாக இருக்கிறார் ஆனால் அவரிடத்திலே பேணுதல் இல்லை என்றால் அவள் போலி அறிவாளி என்றார்கள் பெருமானார் சரல்லா எவ்வளவு அறிவு கூடுகிறதோ அந்த அளவிற்கு பேணுதல் கூடிவிட வேண்டும் அப்துல்லா மசூத் இருக்கிறார் எவ்வளவு பெரிய அறிவாளி குரானினுடைய சட்டங்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்வார்கள் குர்ஆனிலே எந்த வசனம் பகலில் இறங்கியது எந்த வசனம் இரவில் இறங்கியது எந்த வசனம் சைஃபில் கோடை காலத்தில் இறங்கியது எந்த வசனம் குளிர்காலத்தில் இறங்கியது எந்த வசனம் மக்காவில் இறங்கியது எந்த வசனம் மதீனாவில் இறங்கியது எந்த வசனம் பெருமானார் விழித்துக் கொண்டிருக்கிற பொழுது இறங்கியது எந்த வசனம் பெருமானார் உறங்கிக் கொண்டிருக்கிற பொழுது இறங்கியது இது அனைத்தையும் தெரிந்தவன் நான் என்று சொல்லுகிற அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அளவில் குர்ஆன் குர்ஆனை நன்கு அறிந்தவர்கள் என்று உமர் அலி அல்லாஹுவால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்ட அப்துல்லா பின் மஸ்ஊத் அலி அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு பேணுதலாக வாழ்ந்தார்கள் வரலாறுகளை புரட்டுங்கள் அவங்க வியாபாரம் பண்ண போனா கூட அலாலா ஹராமா அலாலா ஹராமா மனசுக்குள்ள அந்த சந்தேகம் இருந்து கொண்டே இதனால அல்ல நம்ம பிடிச்சிருவானோ என்னவோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலேயே வியாபாரம் செய்வார்கள் நம்மே என்னை மன்னித்துக்கொள் இது ஏதாவது சுமைகள் இருந்தால் என்னை மன்னித்துக்கொள் என்று அல்வார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இவர்களாக இல்ல பெரிய அறிவாளி ஆனால் பேணுதவில்லை கோடி அறிவாளி அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள் கல்வி இல்லாத சிறப்பு ஒருத்தர் ரொம்ப சிறந்தவராக இருக்கிறாரு ஆனா அவர்த்த கல்வி இல்லை இது போலி சிறப்பு கொஞ்ச நாள் இருக்கலாம் குறுக்கே பெரிய நாட்டாமையா இருப்பாரு ஒரு ரெண்டு வருஷத்துல தூக்கி விட்டு வேற ஒரு ஆளை போட்டுவான் ஏன் கல்வி இல்லாத நாட்டாமையால் நிரந்தரமாக இருக்க முடியாது இது நிரந்தர சிறப்பும் அல்ல ஆனா கல்வியால் ஒருத்த டாக்டரா இருக்கிறான் கல்வியோடு கூடிய சிறப்பு இன்ஜினியரா இருக்கிறாரு கல்வியோடு கூடிய சிறப்பு ஆலிமா இருக்கிறாரு கல்வியோடு கூடிய சிறப்பு அத்தன் மோ இருந்து கொண்டேன் இவன் போலி அல்ல இல்லாத நெரு சிறப்பு இருக்கிறதே இந்த சிறப்பு கொஞ்ச நாள் இருக்கும் பிறகு இல்லாமல் போய்விடும் பெருமானார் அழகாக சொல்லி காட்டுகிறார்கள் அடுத்தும் பெருமானார் செல்லல்லா பொலிவர் சில பேசுகிறார்கள் அதம் ஒழுக்கம் இல்லாத குலப்பெருமை நிரந்தரமல்ல அது ஓடி பெருமை குளத்திற்கு ஒவ்வொரு குளம் இருக்கும் இப்ப எல்லாம் இருந்தாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு வகையா சொல்லுவாங்க இந்த வகைரா இந்த வகைரா இந்த வகைரா என்று பேசிக் கொள்வார்கள் ஒழுக்கத்தோடு கூடிய வகைராக்கள் இருக்கிறதே இது நிரந்தரமானது ஒழுக்கமில்லாத வகைராக்கள் இருக்கிறது இது கோழி வகைராக்கள் கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இல்லாமல் போயிடும் பெருமானார் செல்லல்லா சொல்லுகிறார்கள் நிம்மதி இல்லாத மகிழ்ச்சி நிம்மதி இல்லாத மகிழ்ச்சி ஓடி மகிழ்ச்சி மருத்துவமனைக்கு போகலாம் போன உடனே நாம ஒரு மருத்துவ ஒரு பேஷண்ட போய் பார்க்க போவோம் அவரை பார்த்து சிரிச்ச உடனே அவரு நம்மளை பார்த்து சிரிப்பார் ரொம்ப சந்தோஷத்துல சிரிக்கிறார் அர்த்தமா ரொம்ப சந்தோஷத்துல சிரிக்கிறார் நம்மளை பார்த்து இல்ல இது ஓடி மகிழ்ச்சி அது நம்மால் மாஷா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போற விதமே வேறு அவரே பாவம் ஐசியூல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள உட்கார்ந்திருப்பாரு இவர் குடும்ப சகிதத்தோடு போவார் நோய் விசாரிக்கிற முறையை இந்த சமுதாயம் இன்னும் அறியவில்லை பழகவில்லை குடும்ப சகிதத்தோட ஐசியூக்கு போறது அங்க போய் ரெண்டு நாள் மூணு நாள் கேம் போடுற மாதிரி போறது விருந்தாளி போற மாதிரி நோயாளியை பார்த்தால் ஒரு துவா செய்ய வேண்டும் நிற்க வேண்டும் ஒரு துவா செய்ய வேண்டும் சட்டென்று விளம்பி விட வேண்டும் மார்க்கம் பிடிக்கிறது அப்படி ஐசியூல இருந்து வந்ததுக்கு பின்னாடி பெட்ல படுத்திருப்பாரு இவர் போவாரு டாக்டர் சொன்னதுக்கு மேல இவர் சட்டத்தை போடுவார் இனிமேல் நீங்க வெங்காயம் சாப்பிடாதீங்க இனிமேல் நீங்க எல்லாம் சாப்பிடாதீங்க ரொம்ப கொலஸ்ட்ரால் இனிமேல் நீங்க வந்து வாழைக்காய் சாப்பிடாதீங்க அது மஞ்சு இனிமேல் நீங்க அந்த காய் சாப்பிடாதீங்க இந்த காய் சாப்பிடாதீங்க இதோடு நிறுத்துவனா அடுத்து ஒரு குண்டை போடுவான் இப்படித்தான் எங்க மச்சா சாப்பிட்டாரு போயிட்டு இப்படித்தான் எங்க மாமா சாப்பிட்டாரு போயிட்டு நோய் விசாரிக்கிற முறையா இது அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பல சுரூறு விதையம் நிம்மதியை கொடுக்காத மகிழ்ச்சி போலி மகிழ்ச்சி கொடை இல்லாத செல்வம் நிறைய செல்வம் இருக்கிறது கொடை இல்லை கொடை இல்லாத செல்வம் போலி செல்வம் ஒண்ணு செல்வத்தை விட்டுட்டு இவர் போகணும் அல்லது இவரை விட்டுட்டு செல்வம் போயிடும் கணா திரும்பி போயிருவான் அல்லது ஏதாவது பிரச்சனை வந்துடும் போயிடும் இது போலி செல்வம் பெருமானார் போதும் என்ற மனம் இல்லாத போதும் என்ற மனம் இல்லாத வறுமை போடி வறுமை வறுமையில இருக்கும்போது போதும் அல்லாஹ் கொடுத்தது போதும்னு நினைக்கணும் இந்த வறுமை உயர்வான வறுமை ஆனா இவரே வறுமையில இருக்கிறான் அவர் கற்பனை பண்றது நமக்கு அதுல வந்து இப்படி காசு கிடைச்சுன்னா இதை செய்யலாம் அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் ஜேப்ல பத்து ரூபா இருக்காது பெருசு சப்போர்ட் வாங்குறாங்க இது ஓடி வருவேன் நிதாவிலே ஒரு வரலாறு கூட எழுதுவார்கள் இந்த வாலிபர்களை குறித்து எழுதுகிற பொழுது நிதாவிலே எழுதுவார்கள் இன்றைக்கு போலிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு இளைஞன் வேலை கிடைக்காமல் கடைவீதிக்குள்ளே அடைகிறான் ஒன்றுமே முடியல வேலை ஒண்ணும் கிடைக்கல அதனால ஒருத்தர் என்ன கேட வச்சு நிக்கிறாரு நீங்க கொடுங்க நான் வேண்டாம் தூக்கிட்டு வர்றேன் ஆனா எனக்கு பத்து ரூபா கொடுக்கணும் சரி பத்து ரூபா கொடுக்குறேன் வீட்டு வரைக்கும் தூக்கிட்டு பத்து ரூபாய் என்ன காசு வரல கையில என்ன கேட தூக்கிட்டு போகும்போது கற்பனை பண்ணலாம் பத்து ரூபாய்க்கு நாலு முட்டை கிடைக்கும் அதோட நிறுத்திருக்கணும் ஆம்லேட் போட்டுருந்தா பிரச்சனை இல்லை அந்த நாலு முட்டையை வித்து அப்படியே கோழி பண்ணை ஆக்கணும் இப்ப கோழி பண்ணை கொண்ட என்ன வீடு வந்து சேரல இந்த கோழி பண்ணையை வித்து அப்படியே ஆட்டு பண்ணி ஆக்கணும் பத்து ரூபாய் என்ன வரல ஆட்டு பண்ணை வந்துருச்சு ஏராளமான ஆடுகள் இருக்கிறது என்ன வீடு வந்து சேரல கற்பனை இருக்கிறது இந்த ஆட்டு பண்ணையை விட்டு மாட்டுப்பண்ணை பண்ணை ஆக்கலாம் இந்த மாட்டுப் பண்ணையை பால் பண்ணையாக மாற்றலாம் காலி இடங்களை வாங்கலாம் கல்யாண மண்டபத்தை வாங்கலாம் காம்ப்ளக்ஸை வாங்கலாம் கடைசியில இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரு அவருடைய மகள் நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு பத்து ரூபாய்க்கு வழி இல்லாம மார்க்கெட்ல நிக்கிறாங்க இந்த ஊர்லயே பெரிய பணக்காரரு நமக்கு தன்னுடைய மகளை கொடுப்பாரு அதுக்கு ஒரு வருஷம் பூர்த்தி ஆகும் ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும் பத்து மாசத்துல குளத்தை மட்டும் கிளீனா கத்துவான் ஒரு ஆம்பளை புள்ள அதுல கூட பொம்பளை பிள்ளை இல்ல ஒரு ஆம்பளை புள்ள பிறக்கும் அந்த ஆம்பளை பிள்ளைக்கு ஒரு வயசு பூர்த்தி ஆகும் நான் நடை வளர்க்குவேன் என் மாமனாரும் நடை வளர்க்குவார் ரெண்டு பேரும் நடந்து சுற்றி வந்து கடைசியிலே என் பிள்ளைக்கு ஆசையாக நான் ஒரு முத்தம் கொடுப்பேன் கீழே புரிஞ்சானோ என்னவோ என்ன கீழே ஒத்து வாங்கிடுச்சு என்னைக்கு சொந்தக்காரடா பாவி ரெண்டாயிரம் ரூபாய் போச்சு என்று சொல்ல உனக்கு இரண்டாயிரம் தான் போனது எனக்கு பண்ணை போனது பண்ணை போனது பால் பண்ணை போனது காரியிடம் போனது காம்ப்ளெக்ஸ் போனது கல்யாண மண்டபம் போனது என் அன்பு மனைவி போனார் இதை விட மேலாக என் பாசத்திற்குரிய பிள்ளை போய்விட்டார் எவ்வளவு தூரம் விரிஞ்சு போச்சு கற்பனை நிறைய இளைஞர்கள் கற்பனையிலேயே மிதக்கிறார்கள் போதும் என்ற மனம் இல்லாத வறுமை ஓடி வறுமை பணிவில்லாத பணிவில்லாத உயர்வு ஒருத்தர் உயர்ந்து நிற்கிறார் பணத்தால் பதவியால் அந்தத்தால் கல்வியால் ஆனால் அவரிடத்திலே பணிவில்லை இந்த உயர்வு இருக்கிறது ஓடி உயர்வு ஒரு நாள் கீழே மாற்றம் விழ வேண்டிய சூழ்நிலை இருபத்தைந்து மாடியினுடைய மேல் கட்டிடம் கீழே இருக்கக்கூடிய அஸ்திவாரத்தை பார்த்து கேட்டதா கீழே இருக்கிற அஸ்திவாரத்தை பார்த்து கேட்டதா நான் எவ்வளவு உயரத்திலே நிற்கிறேன் பார்த்தாயா உனக்கு கீழே ஒண்ணு கடிக்கிறானுங்க குப்பையை கொட்டுறானுங்க எல்லாம் செய்யறானுங்க ஆனா எனக்கு மேல் யாரும் இதை செய்வதில்லையே எப்படி உயர்ந்து நிற்கிறேன் பார்த்தாயா உடனே கீழே இருக்கிற அஸ்திவாரம் சொல்லிச்சா நான் இல்லை என்றால் நீ நான் கொஞ்சம் லேச ஆடுனேன்னு வச்சுக்க உன் வாழ்க்கை ஆட்டமாயிடும் அஸ்திவாரங்களை மறக்கிற சூழல் இன்றைக்கு நிறைய பேர்களுக்கு உண்டு உயர்வை பெறுகிற பொழுது பணிந்து கீழே பார்க்கிற சூழல் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் எத்தனை பேர்களுக்கு உண்டு பணிவில்லாத உயர்வு ஓடி உயர்வு பெருமானார் சல்லல்லாஹு அடுத்தும் பேசுகிறார்கள் லன் ஜிஹாத் பி அல்லாஹுவினுடைய உதவி இல்லாத போர்க்களம் போர்னா போராகவும் இருக்கலாம் இபிலிஸ்ட போர் செய்யறது துன்யாவிடத்துல போர் செய்யறது நர்த்தோடு போர் செய்யறது எல்லாம் போர் தான் இந்த எல்லா போர்களுக்கும் அல்லாஹுவின் உதவி வேண்டும் அல்லாஹுவினுடைய பேருதவி இல்லாத போர் போலி போர் என்றார்கள் பெருமானார் செல்லல்லா படிக செல்லம் இவர்கள் எல்லாம் போலி மனிதர்கள் என்று பெருமானார் செல்லல்லா படிக செல்லம் அடையாளம் இனி மூன்றாவதாக ஒரு களத்துக்குள்ளே நாம் நுழைந்திருக்கிறோம் யார் மோடி வழிகாட்டிகள் சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய வழிகாட்டிகள் இன்றைக்கு சமூகத்தில் ஏராளம் வந்துவிட்டார்கள் ஒரு வழிகாட்டி ரெண்டு வழிகாட்டி இல்லை நிறைய இதுல யார் நல்லவர்கள் யார் மோடிகள் பெருமானார் சல்லா அலிவசலம் அவர்களிடத்திலேயே கேளுங்கள் பெருமானார் சல்லா அலிவசலம் சொல்லுவார்கள் அந்த கூட இம்மத்து அது மாறு யார் பொருளுக்காக காசு வளத்திற்காக வழிகாட்டுகிறார்களோ இவர்கள் போய் வழிகாட்டுகிறார்கள் இவர்களுடைய மைய நோக்கமே பொருளாதாரம் மனிதர்களை வழிகாட்டுவது நோக்கமல்ல பொருளாதாரத்தையே நோக்கமாக கொண்டு யார் வழிகாட்டுகிறார்களோ பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் இவர்களை பற்றி குரான் சொல்லும் அபிமார்களை பற்றி குரான் சொல்லும் நான் வழிகாட்டுவதற்கு உங்களிடத்திலே காசு வளத்தை எதிர்பார்க்கவில்லை என்று பெருமானார் செல்லல்லா பரிவசனத்தை அல்லாஹ் சொல்ல சொல்லியிருக்கிறார் எந்த நபிமார்களும் எந்த இறைநேசர்களும் எந்த நாடாக்களும் வழிகாட்டுவதற்கு பொருளை தேடவில்லை பொருளை மையமாக வைத்து யார் வழிகாட்டுகிறார்களோ இவர்கள் கோடி வழிகாட்டுகிறார் இரண்டாவதாக சொல்லுவார்கள் ஐயன்சல் அமல பொயல் அமலை மறந்து போய்விடுவார் அமல் இருக்காது செயல்பாடு இருக்காது சிரிப்பையே மையமாக கொண்டு ஓடுகிற வழிகாட்டிகள் ஓடி வழிகாட்டிகள் மூன்றாவதாக ஒரு அடையாளத்தை சொல்லுவார்கள் முல்லை விதைப்பார்கள் சமூகத்தில் முல்லை விதைப்பார்கள் இன்றைக்கு நிறைய வழிகாட்டிகளை சொல்ல வேண்டும் என்று சமூகம் நன்றாக இருந்தது ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது சமூகம் அதற்கு பிறகு சின்ன பிரச்சனை விஸ்வரூபமாக மாறி தொப்பி போடலாமா போடக்கூடாதா போட்டா என்ன போட வேண்டியது அது என்ன பெரிய விஷயமா பரலா கை ஆட்டலாமா ஆட்டக்கூடாதா பரலா சுண்ணத்தில சின்ன சின்ன பிரச்சனைகள் இதை சொல்லி எந்த அத்தகையா துவதற்கு எந்த துவா போதற்கு எது வேண்டாம் போது அல்லாஹிற்கு இணைத்தும் தெரியும் உள்ளத்தை இணைந்தவன் ரப்பு ஆனால் முள்ளை விதைத்து இன்றைக்கு சமுதாயத்திலே இவர் அவரை பார்த்தால் காபி அவர் இவரை பார்த்தால் காபி இவருக்கு ஒரு பள்ளி அவருக்கு ஒரு பள்ளி இங்கு ஒரு பள்ளி போட்டு இன்னொரு பள்ளி இந்த பள்ளி அதை பத்துவா அந்த பள்ளி இதை பத்துவா எவ்வளவு சமூகத்திலே உள்ளம் வலிக்கிறது ஒன்றுபட்டிருக்க வேண்டிய உலகத்திற்கே வழிகாட்டக்கூடிய இந்த மார்க்கத்திலே இப்படி பிளவுகளா எத்தனை எத்தனை பிளவுகள் நாங்க சொல்றதுதான் கரெக்ட் புகாரில் இருக்கு புகாரிய படிக்க தெரியாது நாங்க சொல்றதுதான் கரெக்ட் இப்படி ஒன்று இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்க சொல்றதுதான் கரெக்ட் என்று இன்னொரு பக்கம் யாரு சொல்றது கரெக்டா இருந்தா என்ன சரியான முறையிலே நடந்து கொண்டிருக்கலாம் உள் பிரச்சனைகளை உங்களுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள் வெளியிலே எல்லோரும் ஒன்று சேர்ந்து சராசரி முஸ்லிம்களாக வாழலாம் என்ற சிந்தனை எத்தனை பேர்களுக்கு வந்திருக்கிறது சௌகா முள்ளை விதைப்பார்கள் ஆனால் ஒயத்துரு சமா பழத்தை எதிர்பார்ப்பார்கள் விதைக்கிறது உள்ள முள்ளு ஆனால் சமுதாயத்திலிருந்து நிறைய பணத்தை எதிர்பார்ப்பார்கள் பல பணத்தை எதிர்பார்ப்பார்கள் இப்படி வந்துவிட்டால் இவர்கள் போலிகள் நாலாவதாக பார்க்கிறோம் பள்ளிகளுக்கு வருகிற பொழுது வெறுப்போடு வருவார்கள் பள்ளிவாசலுக்குள்ள வர்றதாங்க சந்தோஷமா வரணும் வழிகாட்டியே பள்ளிக்குள்ள வரும்போது வெறுப்போடு வந்தா என்ன சமூகத்தின் நிலை எப்படி இருக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் பள்ளிக்கு வருவதாக இருந்தாலே நான் சொல்லிட்டாங்களா என்று யார் நினைக்கிறார்களோ இவர்கள் போலி வழிகாட்டிகள் பள்ளிக்கு வருவதற்கு ஆர்வம் கொண்டு சகாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் எந்த சூழலாக இருந்தாலும் பள்ளியில் தானே சகாபாக்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் காற்றா பள்ளி மலையா பள்ளி பசியா பள்ளி என்ன தேவையோ அத்தனைக்கும் பள்ளி கடைவீதி போக அபுகுரையில அலியல்லாஹுத்தல சொல்லுவார்கள் கடைவீதியில் போய் சொன்னாங்களாம் ரசூல் செல்லல்லாஹ் உலகத்தினுடைய சொத்துக்களை பள்ளியிலே பங்கு வைத்து கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்தா கடைவீதி உள்ள பள்ளிவாசலுக்கு வந்துருச்சு சொத்து கொடுக்குறாங்க போல தெரியுது வாங்கிட்டு போனான்னு எல்லா கல்யாசிலும் பார்த்தாச்சு இங்கு பார்த்தா கல்வியினுடைய மஜிலிஸ் நடந்துட்டு இருக்கு கல்வியாளர்கள் கல்வியை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள் வந்து தேடி பார்த்துட்டு என்ன ஒண்ணும் கொடுக்க காணாமே அபுகுரேரா அடி எல்லாமே பிடிச்சிட்டு வந்தார் ஒருத்தர் என்னமோ சொத்தெல்லாம் கொடுக்கறதா சொன்னீங்களே வாங்க நேர அபுகுரேரா அடி எல்லா வர்றாங்க இந்த கொடுத்துட்டு இருக்காங்கல்ல இதெல்லாம் சொத்து தானே ரசூல்லாட்ட என்ன இருந்துச்சு கல்வி தானே இருந்தது அதைத்தானே ரசூல்லா பிரித்து கொடுத்தார்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளு அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் லா யாத்தூனல் மசாஜிதே இல்லா ஐய ஐயக்கூனல் கலாமு கசீரா வல் அமல் கலி பேச்சு அதிகமாக இருக்கும் அமல் குறைவாக அமல் அதிகமாக இருக்க வேண்டும் ஆனால் பேச்சு அதிகமாக இருக்கும் அமல் குறைவாக இருக்கும் இவர்கள் ஓடி வழிகாட்டுவார்கள் சமுதாயம் நாமே உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்து பேசுகிறார்கள் யுஹிப்பு ஐயூந்தக அலை சபி தன்னிடத்தில் இல்லாத புகழை சொன்னால் அதை பெருமைப்படுவார்கள் அதுல உங்களை மாறி வருமா சமுதாயத்துக்கு நீங்க செய்யற இந்த பயான் இருக்குது நீங்க சொல்ற வழிகாட்டல் இருக்கு அப்படியே மேல போயிடுறது போலி வழிகாட்டிகள் மக்கள் இறைவனுடைய புகழுக்கு யார் மயங்கி தன்னுடைய வாழ்க்கையை ஏற்படமாக்குகிறாரோ இவர் ஓடி வழிகாட்டி பெருமானாரின் காலத்திலே சகாபாக்களை வந்து புகழுகிற பொழுது அதுவும் குறிப்பாக உமரடி எல்லாக போன்றவர்களை அப்துல் ரஹ்மான் அவுஃபர் அலி போன்றவர்களை அதே சுருக்களை புரட்டுங்கள் புகழ்ந்தால் மண்ணை எடுத்து முகத்திலே போடுவார்களாம் இதால் அனைத்து முல் பந்தாகிய பகுத்து யாராவது வந்து புகழ்ந்தா உண்மையிலேயே பிடித்திருந்தா அல்லாண்ட துவா செய்யணுமே தவிர நேரா வந்து புகழக்கூடாது இது மார்க்கத்தினுடைய பண்பாடு புகழ்ந்ததற்காக மண்ணை எடுத்து மூஞ்சிகள் அடித்தார்களாம் புகழ்ந்தால் இல்லாத புகழ் இருக்கிற புகழ் கூட இல்லாத புகழை சொன்னால் கூட அவர்கள் அப்படியே போயிடுவாங்க அடுத்தும் பேசுகிறார்கள் மை மை எந்தூர் இவர்களுடைய குறையை யார் பார்த்து எடுத்து சொல்லுகிறார்களோ அவர்களை கோபப்படுவார்கள் சமீப காலத்துல நடக்கிற கூத்த பார்த்தா இவர் அவர் உரைய சொல்ல அவர் இவர் உரைய சொல்ல இவர் அவர் உரைய நாலா தாக்குதல் தானே நடக்கிறது வழிகாட்டிகளா போலிகளாகத்தானே இன்றைக்கு எல்லா துறைகளும் இருக்கிறது உமர் ரசதல்லாஹுலிவசனத்தினுடைய காலத்திலே சகாபாக்களுடைய காலத்திலே இந்த நிகழ்வு நடந்ததா இப்படி சமூகத்தை கூறு போட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கிறதா யோசித்து பாருங்க எடுத்து பேசுகிறார்கள் அது துன்யா துன்யாவில் இந்த போலி வழிகாட்டிகள் தன்னோடு ஒரு பதினஞ்சு இருபதாயிரத்தை கூட்டியே வச்சுக்குவாங்க நெருக்கடியாகவே வாழ்ந்து கொள்வார்கள் தொழுகைக்கு வருவார்கள் பிந்தியே வருவார்கள் தொழுகைக்கு முன்னேறி வரமாட்டான் பிந்தியே வருவார்கள் இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்களே இவர்கள் வழிகாட்டுவதற்கு தகுதி இல்லை போலி வழிகாட்டிகள் என்று மாற்றம் சொல்கிறது ஆனால் இன்றைக்கு நாம் எத்தனை பேர் இதை உரசி பார்த்து வழிகாட்டிகளாக தேர்ந்தெடுப்பதற்கு என்ன வழியோ அதை எடுத்திருக்கிறோம் என்று பார்க்கிறோம் மூன்றாவது ஒரு பக்கம் நான்காவதாக சேகுமார்கள் இன்றைக்கு இது சமூகத்திலே அதிகரித்து போயிருக்கிற பெரிய வியாதியை போட்டார்கள் சேகுமார்கள் இந்த சேஷத்துக்கு பின்னாடி போனா போலீஸ் ஆகலாம் அந்த சேகுக்கு பின்னாடி போனாக்கா உடம்புல இருக்கிற குறையெல்லாம் குறைஞ்சு வேணும் சேகை பற்றுவது எதற்காக என்றால் துனியாவை விட்டு ஆகிரத்தின் பக்கம் சிந்தனையை திருப்புவதுதான் சேகின் வேலை ஒரு நல்ல ஷேக் என்பதற்கு இருபத்தி நான்கு அடையாளங்கள் உண்டு அந்த இருபத்தி நான்கு அடையாளங்களும் சேர்ந்து யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் தான் ஷேக் அப்படி இல்லை என்றால் அவர் ஓடு நமக்கு குரான் இருக்கிறது அதீஸ் இருக்கிறது இமாம்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வழிகாட்டுகிற சொற்கள் இருக்கிறது ஆனா ஷேக் அவசியம்தான் தரீக்கத்தை காட்டக்கூடியவர்கள் அவசியம்தான் இந்த இருபத்தி நான்கு குணங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களின் கையை பிடித்தால் வழிகாட்டுதல் சரியாக இருக்கும் இல்லை என்றால் ஒரு குருடை என்னொரு குருடனை பிடிச்சு போன மாட்டான் குருடனுக்கு வழிகாட்டணும்னா கண்ணு தெரியணும் ஒரு குருடை இன்னொரு குருடனை பிடிச்சிட்டான் விளங்குமா ரெண்டு பேரும் போய் எந்த குழியில விடுவானுங்கன்னு தெரியாது அதனால வழிகாட்டக்கூடியவர் சரியான பார்வை உள்ளவரா என்று பார்த்து பின்பற்ற அதில் முதலாவதாக ரிக்ருல்லா இதா அந்த வழிகாட்டு எப்படி இருக்கணும்னு சொன்னா அவரை பார்த்தாலே அல்லாவின் நினைப்பு வந்துவிடும் அவரை பார்த்தாலே அல்லாஹுவின் நினைப்பு வந்துவிட வேண்டும் அல்லாமா சிபிலி ரஹத்துல்லா இருந்தாலே இவர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் இவர்களை பார்த்தாலே அல்லாஹின் நினைப்பு வந்துவிடும் அல்லாமா சிபிலி எப்படி இருந்தார்கள் ஒரு அரசனினுடைய அமைச்சராக இருந்தவர்கள் சிபிலி ஒரு நாள் தும்பினார்கள் அவர்களுடைய ஆணையிலே கொஞ்சம் சளிப்பட்டு இருந்தது இதை அரசர் பார்த்துவிட்டு என்ன அசுத்தமாக இருக்கிறார் என்று அரசர் மிரட்ட என் ரப்பு நான் என்னதான் தவறு செஞ்சாலும் மன்னிச்சிடறான் எனக்கு தெரியாமலே ஒரு தவறை நீ இப்படி கண்டிக்கிறாயே நான் ரப்போடு நெருங்கிக் கொள்கிறேன் உன்னுடைய அரசவை எனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி வந்தவர்கள் தான் அல்லாமா சிபிலி இந்த சிவிலியை பார்த்தால் அல்லாஹ் என்று சொல்லுவார் இந்த மாதிரி இருக்கணும் சேகமார்களை பார்த்த உடனேயே உலகத்தினுடைய பட்டு போய் அவ்வாஹின் சிந்தனை வந்துவிட வேண்டும் இரண்டாவதாக தற்குள் அவா மன இச்சைகளை விட்டுவிட வேண்டும் அவங்களுக்கு சேகமார்களுக்கு உலக ஆசை இருக்கக்கூடாது மன இச்சை இருக்கக்கூடாது இன்னைக்கு போய் நம்ம அந்த ஈரானில போய் சாப்பிடலாமா ஷேகு கேட்டார்னா ஒரு கோழி ஈரானில சாப்பிடுங்க நம்ம இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்குமே கோழிக்கறியை நல்லா பொறிச்சு அதை வச்சு சாப்பிட்டு இதை வச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே மன இச்சைகள் இருக்கக்கூடாது ஆசைகள் இருக்கக்கூடாது இந்த நிலையில் ஒரு சேகர் என்றால் ஒரு உண்மையிலே சேகர் இப்ராஹிம் அலி இஸ்லாத் வசலாம் அவர்களுடைய வரலாறு சாட்சி இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லுவார்கள் எனக்கு ஒரு சேகர் இருக்கிறார் ஆனால் அவர் என்னை விட பொடி பையன் பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கிற பொழுது கடுமையான தாகம் இப்ராஹிம் அலி சலாத்து வசலாம் என்பவர்களுக்கு கடுமையான தாகத்திலே ரப்பே தண்ணி கிடைக்காதா என்று மனதுக்குள்ளே நினைத்துக் கொண்டு ஒரு ஆட்டு இடையர் அந்த ஆட்டு இடையர் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஆட்டு இடையர் சென்று கேட்டார்களாம் பக்கத்துல எங்காவது தண்ணீர் கிடைக்குமா என்று கேட்க அந்த இடையில் சொல்லுவார் அந்த ஆட்டு இடையில் சொல்லுவார் உங்களுக்கு சுடுதண்ணி வேண்டுமா ஐஸ் தண்ணி வேண்டுமா கடுமையான வெயில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் சோதித்து பார்க்கலாம் என்பதற்காக சொன்னார்கள் எனக்கு குளிரான தண்ணீர் இருந்தால் போதுமே தான் கையிலே வைத்திருந்த ஆட்டு இடையில் அந்த சிறுவன் வைத்திருந்த குச்சியை எடுத்து பூமிகளை அடிக்க தண்ணீர் பொங்கியது குளிர்ச்சியாக இருந்தது குடித்தார்கள் அமுதை போன்றிருந்தது ரப்பிடத்தில் கேட்கிறார்கள் ரப்பே நான் உன் ஹலி நான் உன் ஹலி உனக்கு நண்பன் என்று என்னை சொல்லுகிறார் ஆனா இந்த சின்ன பையனை பார்த்தா அடிக்கிறான் ஊட்டு பொங்குது பொங்கி எடுகிறது ரப்பே எனக்கு ஒண்ணுமே புரியலை பல்லாஞ்சல ஜல சாணத்தல எல்லாரும் சொல்லுகிறார் இந்த பையன் ஒரு மலையை மேலே போ என்று சொன்னால் அந்த மலை மேலே ஏன் தெரியுமா கற்கல்வா இவன் மழையை செய்ய விட்டவன் ஒரு நாள் கூட அவன் மேய்க்கிற ஆற்றிலிருந்து பால் கலந்து குடித்ததில்லை இது யஜமானனின் நாடு குடிக்கக்கூடாது கூடாது என்றிருக்கிறார் யஜமானனுக்கு உலகத்தின் எஜமானனுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார் அதனால் அந்த யஜமானனுக்கு எஜமானனாக நான் இருக்கிற நான் அவனுக்கு என்ன தேவையோ அதை இது உண்மையான செயல் தற்கு அவா சொகுசு கார்ல வந்து அப்படி இறங்கினவங்க அவரை சுத்தி ஒரு இருபத்தஞ்சு முப்பது பேர் இதையெல்லாம் வெறுக்கணும் நாம் எல்லாம் பார்த்த உலமாக்களில் கண்ணுக்கு முன்னால் நிற்கிற காமிலான செயல்களில் ஆரணி கமாலுத்தீன் விழா வாழ்ந்தார்கள் கண்டிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம் ஏழைகள் தோழர்கள் அவங்களை சுத்தி ஏழைகள் ஈக்களை போட்டு வைப்பார்கள் தன்னிடத்தில் இருப்பதை எல்லாம் கொடுத்துவிட்டு தான் ஒன்றுமில்லாமல் அமர்ந்திருப்பார் இப்படி ஷேக் இருந்தாங்க இது உண்மை சேர் கருக்கு துணியா ஆனா சில ஷேக்மார்களுக்கு எல்லாம் இயற்கையிலேயே வளத்தை கொடுத்திருப்பான் ஆனாலும் கூட அவர்கள் அதோடு ஒட்ட ஒட்டாம வாழணும் துன்யாவோடு ஒட்டாமல் வாழ வேண்டும் கௌசிலால அப்துல் காதிர் ஜீலானி சேகமார்களுக்கெல்லாம் ஷேக் இல்லையா குத்துபுகளுக்கெல்லாம் குத்துவில்லையா இவர்களின் வரலாறுகளை படித்து பாருங்கள் இவர்களை பார்ப்பதற்காக ஒரு ஷேக் வந்திருக்கிறார் ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்கிறார் கௌசல்யாலும் இந்த பக்கம் இருக்கிறார் உணவு தயார் செய்து தன்னுடைய பீர்பாய்களிடத்திலே கொடுத்தனுப்புகிறார் தன்னுடைய இடத்துல கொடுத்திருக்கிறாங்க முறியின் இடத்துல அவர் கொண்டு செல்கிறார் ஆற்றிலே கடுமையாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது கடப்பதற்கு பரிசல் இல்லை பாடமில்லை இல்லை எதிரும் இல்லை கடந்து செல்ல வேண்டும் முடியாது எப்படி கிடைக்கிறது மீண்டும் ஹவுசுல அலுவலகத்திலே வருகிறார் ஏங்க கடக்கிறதுக்கு எதுவுமே இல்லையே நான் எப்படி கிடப்பது கௌசல் ஆலம் சொன்னார்களாம் பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் சொல்லுவோம் கௌசல் நாலு மனைவி நாற்பத்தி ஒன்பது பிள்ளைங்க நாலு மனைவி நாற்பத்தி ஒன்பது பிள்ளை சொன்னாங்க பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் முறியதுக்கு தலை சுட்டு சுட்டு சுத்திருச்சு நாற்பத்தி ஒன்பது வச்சிருக்கிறாரு பெண் ருசி அறியாதவர் போனார்கள் ஆற்றிடத்திலே சொன்னார்கள் வழி பிறந்தது ஆற்றை கடந்தார்கள் அந்த சேதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிடுற மாதிரி சாப்பாடு கொடுத்திருந்தாங்க எல்லா சாப்பாட்டையும் சேது சாப்பிட்டாரு ஒரு ரொட்டி கூட விடல கொஞ்சம் கூட கொண்டு வந்தவருக்கு ஈவு இறக்க இல்லாம அடிச்சார் ஃபுல்லா சாப்பிட்டு வெறும் பாத்திரத்தை கொடுத்து விட வெறும் பாத்திரத்தை கொண்டு வந்து இடத்துல பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார்ல வழிவிட மறுத்து விட்டது மீண்டும் போய் அந்த பெரிய சேகரிடத்திலே போய் விருந்தாளி இடத்திலே போய் பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னால் அவர் சொல்லிவிட்டார் வழிவிட்டுச்சு ஆனா இப்ப சொன்னா வழிவிட மாட்டேங்குது இவர் சொல்லி அனுப்பிச்சாரு உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் சொன்னார் இல்லா உண்டு ருசி அறியாதவரா நாளைக்கு வந்து சாப்பாட்டை ஒண்ணா முழுங்கினாரே உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார்னு சொல்றாரு ஒன்றும் புரியவில்லை சென்றார்கள் சொன்னார்கள் வழி பிறந்தது போன உன்னை தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு கௌசலாலவே தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு நாலு மனைவி நாற்பத்தொன்பது புள்ள நீங்க சொல்றீங்க பெண் ருசி அறியவில்லை என்று அஞ்சு நேரத்து சாப்பாட்டை ஒன்னா சாப்பிட்டு உண்டு ருசி அறியவில்லை என்று சொன்னார் உப்பு போட்டுதான் தான் ஆக்குனீங்க எப்படி செய்யுங்க கௌசலாலம் அவர்கள் ஒன்று பேசவில்லை இறை என்றைக்குமே பேசுவது கிடையாது அமலிலே செயல்பாட்டிலே கொண்டு வருவார்கள் ரெண்டு பேரை அழைத்து ரெண்டு வாளை கையிலே கொடுத்து ஒரு பெரிய சட்டியிலே பானையிலே தண்ணீரை கொண்டு போய் இவர் தலையிலே வைத்து நீங்கள் ஊரை சுட்டு காட்டுங்க ஒரு சொட்டு பானையிலிருந்து தண்ணீர் கீழே விழுந்தாலும் தலையை எடுத்து கொண்டு வந்து ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தாலும் தலையை எடுத்து அழைத்துச் செல்கிறார்கள் மறுநாள் காலை கௌசிலான பார்க்கிறார்கள் கதவீதெல்லாம் எப்படி இருந்துச்சு கேட்டாங்க கதவீதியா என் கவனம் முழுக்க தலையில் அல்லவா இருந்தது அந்த பானையிலிருந்து ஒரு சொட்டு போனால் என் தலை போய்விடுமே என்ற சிந்தனையில் அல்லவா இருந்தேன் நான் எங்க கடையை பார்த்தேன் கடைவீதியை பார்த்தேன் எனக்கு அந்த சிந்தனையே இல்லை கௌசல்யாரும் இப்பொழுதுதான் சொன்னார்கள் நாங்களும் இப்படித்தான் உலகத்திலே வாழ்வோம் திருமணம் முடிப்போம் உண்ணுவோம் உறங்குவோம் ஆனால் எங்கள் சிந்தனை முழுக்க முழுக்கமாக வேறு எந்த சிந்தனையும் இருக்காது தற்கு துணியா இப்படி உலகத்தை விட்டு ஒட்டாமல் யார் வாழ்கிறார் இவர்கள் தான் ஷேக் நாலாவது இத்திபாபுத்தீன் மார்க்கத்தை பின்பற்றி நடப்பார்கள் முழுமையா ஹண்ட்ரட் பர்சன்ட் மார்க்கத்தின்படி நடப்பார்கள் இத்திபாபுத்தீன் இவனு உமர் அலி அல்லாஹு வரலாறுகளை பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுண்ணத்துக்கு ஒரு வடிவம் கொடுப்பதாக இருந்தால் இவனு உமர் அலி அல்லாஹு கொடுக்கலாம் திடீர்னு ஒரு இடத்துல பீசாப் போற மாதிரி உட்கார்ந்து எதிர்த்து போனாங்க என்னங்க நல்லா தானே இருந்தீங்க திடீர்னு போறப்ப உட்காந்து ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் பயணத்திலே செல்லுகிற பொழுது இங்கு சிறுநீர் கழித்து விட்டு சென்றார்கள் எனக்கு வரவில்லை ஆனாலும் நாயகம் அமர்ந்த இடத்திலே நான் அமர்ந்து விட்டு ஹஜ்ஜுக்கு செல்கிற பொழுது பத்ஹா என்ற இடத்திலே பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து விட்டு சென்றார்கள் அதற்கு பிறகு எப்பொழுது இன்னும் உமர் ரலியல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு சென்றாலும் பத்ஹா என்ற இடத்திலே கொஞ்சம் ஓய்வெடுத்து விட்டு தான் இதுதான் இஸ்திபா தி ஏன் எதற்கு என்ற காரணம் எல்லாம் கேட்காமல் அப்படியே பின்பற்றுகிற சூழல் இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் இருக்கிறது இருக்கிறது சேகமார்கள் என்று சொன்னால் இப்படி இஸ்திபா தி மார்க்கத்தை முழுமையாக பின்பற்றி இருக்க வேண்டும் அஞ்சாவதாக அல் யஹ்சான் இல் எல்லா படைப்பிடங்களுக்கும் உபகாரம் செய்யணும் இன்னைக்கு சேகமார்களுக்கு தான் எல்லாம் போய் உபகாரம் செய்யணும் என்ற சூழல் இவர் சேகல்ல போனீங்க சேக இருக்கிறாரே இவர் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் பெருமானா செல்லல்லா அவருடைய விட சிறந்த யார் இருக்கிறார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுக்க மற்றவர்களுக்கு உபகாரியாகவே இருந்தார்கள் பெருமானா செல்லல்லா அவருடைய வரலாறுகள் எத்தனை வரலாறுகள் இருக்கிறது புரட்டி பாருங்கள் ஒரு சின்ன உபகாரம் பெருமானாருக்கு செய்துவிட்டால் அதற்காக நாயகம் செய்கிற உபகாரம் பேருபகாரம் சின்ன உபகாரத்துக்கு பேருபகாரம் அதே சுருட்களிலே பார்க்கிறோமே பயணத்துல போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் பெருமானாருக்கு உதவினாரு பெருமானார் சிறந்தா புலி உதவிக்காக குட்டி கேட்கிறாங்க உனக்கு என்ன வேணும் கேளு நான் தர்றேன் உனக்கு என்ன வேணும் கேளு நான் தர்றேன் நாயகத்துல என்ன கேட்கறதுன்னு தெரியாம போயிடுச்சு வரைக்கும் நம்மள மாதிரியா இன்னைக்கு என்ன வேணும் கேளு நம்ம எதையாவது கேட்பான் எது முக்கியமோ அதை விட்டுவாங்க பெருமானார் சிறந்த அடிசனத்தை கேட்டாரு எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும் பால் கிடக்க ஒரு சட்டி வேணும் எனக்கு ஒரு ஒட்டகம் வேணும் பால் கிடக்க ஒரு சட்டி வேணும் பெருமான சிறந்த அடிசன் சிரித்தாரு சிரித்து விட்டு சொன்னார்கள் பணு இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் இருந்த கிளவி கேட்ட மாதிரி கூட உன்னால கேட்க தெரியல நாங்க ஒரு நவீட்ட என்ன கேட்கறதுன்னு தெரிய வேணாம் கிளவி என்ன கேட்டுச்சு சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் பனு இஸ்ரவேலர்களின் காலத்துல முசா அலி இஸ்லாத்தை பார்த்து அல்லா சொன்னான் யூசுப் அலி இஸ்லாம் ஒரு இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறார்கள் யூசுப்பை எடுத்து நீங்கள் வைத்து சிலை அடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் மூசா அலி இப்ப யூசுப் அலி இஸ்லாம் எங்க அடங்கி இருக்காங்க இடம் தெரியல எங்கே அடங்கி இருக்கிறார்கள் மக்களிடத்தில் கேட்டால் தெரியவில்லை ஒரு கிழவி சொல்லிச்சு எனக்கு தெரியும் எனக்கு யூசுப் சில அடங்கி இருக்கிற இடம் தெரியும் ஆனா மூணு நிபந்தனை மூணையும் செஞ்சு கொடுத்தா தான் நான் இடத்த சொல்லுவேன் முசா கேளுமா நான் நல்லா இடத்துல கேட்கிறேன் முதல் நிபந்தனை என் கண்ணு பார்வை தெரியணும் அப்பதானே நான் இடத்த சொல்ல முடியும் எல்லா இடத்துல இதுவா கேட்கிறார்கள் கண் பார்வை தெரிகிறது இரண்டாவதாக அந்த அம்மா கேட்டுச்சு என் வயசு பதினாறாம் பார்வை அந்த காலத்துல இருந்தே இந்த அம்மாமார்களுக்கு வயசு பிரச்சனை பெரும் பிரச்சனை என் வயது குறைய வேண்டும் அல்லாஹுடத்தில் துவா செய்தார்கள் வயது குறைந்தது மூன்றாவதாக அந்த அம்மா ஒரு வார்த்தை கேட்டுச்சு சொர்க்கத்திலையும் மூசா பொங்க கூட தான் இருக்கு அல்ல எவ்வளவு ஊழியங்களை வச்சிருக்கிறான் எத்தனை பேர்த்த வச்சிருக்கான் இந்த கிளவியா சொர்க்கத்துல நம்ம கூட சொர்க்கத்திலே என்னோடு இருப்பதாக இருந்தா நான் காட்டேன் நான் தான் சொர்க்கத்துல உங்க கூட இருக்கேன் துவா செய்தார்கள் அதற்கு பிறகு இடத்தை காட்டப்பட்டது அந்த கேடலைக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்லையப்பா என்று பெருமானார் செல்லல்லா ஒளிவ செல்லம் அவர்கள் கொண்டார்கள் அப்படி உபகாரம் இருக்க வேண்டும் அல் யஹ்சான் இல படைப்பிடங்களுக்கு உபகாரியாக இருக்க வேண்டும் அல்லாஹுவை காட்ட வேண்டும் அல்லாஹுவின் பக்கம் மக்களை நெருக்கமாக்கி வைக்க வேண்டும் ஆறாவதாக நல்லதைத்தான் செய்ய வேண்டும் சேகா இருக்கவங்கள்ட்ட இருந்து கெட்டது நடக்கக்கூடாது பொய் வரக்கூடாது கோல் வரக்கூடாது இட்டுக்கெட்டு வரக்கூடாது இரண்டு பேர்களுக்கு வத்திகளை முடிப்பது வரக்கூடாது இரண்டு பேர்களை பிரிப்பது வரக்கூடாது அப்படி இருந்தால் அவர் ஓடி அடுத்தும் பெருமானார் செல்லம் குறைவு செல்லும் சேகுமார்களுக்கு சில அடையாளங்களை வைத்திருக்கிறார்கள் அறிவத்துல்லா அந்த சேக எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹினுடைய ஆளுமை வல்லமை உள்ளமை இதையெல்லாம் தன்னுடைய மொழிதிகளில் உள்ளத்திலே புகுத்த வேண்டும் அல்லாஹினுடைய தன்மைகளை உள்ளத்துக்குள்ளே புகுத்த வேண்டும் அவர்தான் செய்ய உலகத்தை மனசுல இருந்து எடுத்துட்டு அல்லாத உள்ளத்துக்குள்ள போறதும் பெருமானா லாபரி பரிவசலம் இதைத்தானே செய்தார்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற கசடுகளை எல்லாம் எடுத்துவிட்டு அல்லாஹையும் அல்லாஹுவின் தூதரையும் உள்ளத்துக்குள்ளே நுழைக்கிறார்கள் குரானையும் அதனுடைய கல்வியையும் உள்ளத்துக்குள்ளே நுழைக்கிறார்கள் இந்த தன்மையை ஒரு சேர் செய்ய நிறைய சேகுமார்களுடைய வரலாறுகள் இதற்கு சான்றாக இருக்கிறது அசகுல் பசரி ரஹமத்துல்லாஹி தாலாலே இதற்கு சான்றாக இருக்கிறார்கள் இடத்திலே அமர்ந்தார் உள்ளத்துக்குள்ளே அல்லாஹினுடைய பயம் வந்துவிடும் அவர்கள் பேசினால் பல பேர்கள் மூந்தாக்குவார்கள் சபையிலே அல்லாஹினுடைய ஆட்களை பற்றி அசன்பதில் பேச ஆரம்பித்தால் பல பேர்கள் ஜனாதா இது ஒரு சேகினுடைய தன்மை ஏழாவதாக யக்கீன் அல்லா ரசூல் சொன்னதை உறுதியாக நம்ப வேண்டும் ஆசியாவுக்கு இருந்த யக்கை பிராவுனுடைய படிப்பெண்ணுக்கு இருந்த யக்கை வரலாம் என்ன பணிப்பெண்ணுக்கு உறுதியான ஈமான் இருந்தது வரலாறுகளை புரட்டுங்கள் பிராவுனுடைய மகளுக்கு தலை சீவும் பொழுது சீப்பு கீழே விழுந்து விடுகிறது அந்த பெண்மணி பிஸ்மில்லான்னு சீப்பு எடுக்கிறார் சீப்பை எடுக்கிறதுக்கு பிஸ்மில்லா சொல்லணும் இந்த பிஸ்மில்லாவின் சத்தம் கேட்டுச்சுன்னா பிறவும் தொலைச்சு போடுவான்னு தெரியும் பிஸ்மில்லா என்று எடுக்க அந்த மகள் கேட்கிறாள் என்ன பிஸ்மில்லா என்று சொல்லுகிறாய் ஆம் உன்னை படைத்தவனும் என்னை படைத்தவனும் மண்ணை படைத்தவனும் விண்ணை படைத்தவனும் ஏக இறைவன் அம்பா என்று சொல்ல மகள் போய் சொல்லி காட்டுகிறாள் பிரபோனிடத்திலே நீங்கள் ரப்பு ரப்பு என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் உங்கள் பணிப்பெண்ணோ யாரோ அம்மா அம்மா என்று பேசிக் கொண்டிருக்கிறாளே என்று சொல்ல பணிப்பெண்ணை அழைத்து பிரபோன் கேட்கிறார் யார் அந்த ரப்பு என்று கேட்க துணிச்சலாக சொல்லுகிறார் அந்த பணிப்பெண் ஈமானின் மீது உறுதி இருந்தது துணிச்சலாக சொல்லுகிறார் என்னையும் உன்னையும் படைத்த ஏக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்று சொல்ல இசை நிறைந்த ஒரு இடத்திலே அந்த பணிப்பெண்ணை தள்ளுகிறான் இரண்டு மாதங்கள் உணவில்லை விசஜந்துக்கள் அந்த பெண் கலங்கவில்லை உள்ளே இருக்கிறார் இரண்டு மாதத்திற்கு பிறகு கதவை திறந்து அவன் நினைக்கிறான் அவள் அழிந்து சாம்பலா போய் அவள் அழிந்து ஒன்றுமில்லாமல் போய் எழுப்பாக இருப்பாள் என்று நினைக்கிறான் வெளியே பார்த்தாக்கா அழகாக வெளியே வருகிறாள் இப்பொழுதாவது திருந்தி இருக்க வேண்டும் அந்த சிரமம் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை கொஞ்சம் பெரிய பிள்ளை அழைத்து இந்த பெண்ணுக்கு முன்னால் தலையை வெட்டுகிறார் இப்பொழுதாவது என்னை ரப்பன் ஏற்றுக்கொள் என்று தலையை விட்டுகிறான் அந்த பெண்மணி கொஞ்சமும் அசரவில்லை அதற்கு பிறகு ஆறு மாத ஏழு மாத தொட்டில் குழந்தை இருக்கிறது அந்த குழந்தையை கொண்டு வர சொல்லி அந்த குழந்தையின் தலையை வெட்டப் போகிற பொழுது அந்த தொட்டில் குழந்தை பேசியது என்னுடைய தாயே நீ கவலைப்படாதே நாம் சந்திக்கிற இடம் சொர்க்கம் நீ கவலைப்படாதே உன்னையும் என்னையும் கண்டிப்பாக வெட்டி விடுவான் இந்த பிரபவம் அல்லா ஒருவன் என்று நீ உறுதியாக நம்பிக்கொள் என்று தொட்டில் குழந்தை பேசுகிறது அந்த தாயும் கொல்லப்படுகிறார் அந்த குழந்தையும் கொல்லப்படுகிறது இதை பார்த்த ஆசியா திரகோனின் மனைவி ஆசியா உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது உண்மையை சொன்னதற்காக இந்த தண்டனை நீங்கள் கொடுக்கிறீர்களே என்று சொல்லுகிற பொழுது அந்த பெண்ணுக்கு இருந்தான் உனக்கும் பிடித்திருக்கிறதா என்று படுக்க வைத்து நான்கு தூண்களிலே நான்கு அவுத்தாதுகளிலே மூளைகளிலே கட்டி அந்த பெண்ணின் மீது ஆசியாவின் மீது பாறையை தள்ளுகிறான் பாறை விழுவதற்குள் அந்த உயிரை கைப்பற்றிக் கொண்டான் என்ற வரலாறை பார்க்கிறோமே அவர்களுக்கு இருந்த எக்கீன் அந்த நம்பிக்கை நம்மில் எத்தனை பேர்களுக்கு உண்டு இந்த நம்பிக்கையை ஊட்டுபவர் தான் சேர் அல்லாஹுவின் மீது ரசூலின் மீது நம்பிக்கையை ஊட்டவன் வேண்டும் இது சேகினுடைய எட்டாவது இலக்கணம் ஒன்பதாவதாக சகா தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்க வேண்டும் சகா சேகமார்களை பாத்தீங்கன்னு சொன்னா என்ன கையில வருதோ எடுத்து கொடுத்துருவாங்க என்ன வருதோ கொடுக்கிறத பத்தி கவலை அவர்களுடைய உள்ளத்தில கொஞ்சமும் இருக்காது வந்தாலும் கவலை இல்லை போனாலும் கவலை இல்லை ஒரு பெரிய பாத்திரம் வயிறம் பதித்த பாத்திரத்தை ஒரு சேக்கிடத்திலே கொடுக்கப்படுகிறது சேகு ஒண்ணுமே பேசல அல்கம் தெரியலாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க வாங்கி தன்னுடைய பணியாளரிடத்திலே கொடுக்கிறார்கள் தன்னுடைய இடத்துல கொடுக்குறாங்க அவர் கொண்டு போய் வைக்க போறாரு அந்த பாத்திரம் உடஞ்சு போச்சு வந்து அதுபோல் சொல்லுகிறார் வயிறம் பதித்த பாத்திரம் உடைந்து விட்டது என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே சேகு வந்து சொன்ன உடனே பாத்திரத்தை கொண்டு போனேன் கீழே உடிச்சு உடைஞ்சு போச்சு அதுக்கு அல்கம் தெரியலான்னு சொன்னாங்க இன்னாலில்லா சொல்ல வேண்டிய இடத்துல இல்லா சொல்கிறீர்களே ஷேக் சொன்னாங்களாம் அந்த பாத்திரம் வருகிற பொழுது என் உள்ளத்தை பார்த்தேன் அந்த பாத்திரத்திற்காக அது சந்தோஷப்படவில்லை இந்த பாத்திரம் உடைந்த பொழுதும் நான் என் உள்ளத்தை பார்த்தேன் பாத்திரம் உடைந்து விட்டதே என்று அது கவலைப்படவில்லை அதனால் இல்லா இப்படி உள்ளவர்கள் தான் ஷேக் இருக்கிறத கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க போய்விடுமே என்ற கவலை இருக்க உண்மையை மட்டுமே பேசுவார்கள் அவர்கள் உண்மையான சேர்க்கை பொய்மை என்பது அவர்களின் வரலாற்றிலேயே இருக்க எந்த செய்தியானாலும் பொய் வர அசன்பசில் ரமத்துல்லாஹி தலாலையினுடைய வரலாறுகளை பத்தி அதிசயங்களும் ஹதீசியன்களும் எழுதும்போது அழகாக எழுதுவார்கள் இவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஹஜ்ஜாஜி யூசுப் உத்தரவிட்டு விட்டான் அசன்பசர் ராமத்துல்லாவை கொலை செய்யணும்னு உத்தரவு வந்துருச்சு ஹபீபி அஜமியினுடைய வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டாங்க ஹபீபி அஜமியினுடைய வீட்டுக்குள்ள போய் நுழைஞ்சுட்டு ஹஜாஜ் முனி யூசுஃபினுடைய ஆட்கள் தேடி வருவாங்க ஏதாவது சொல்லி கொஞ்சம் ஜமாச்சிருங்க நான் உள்ள இருக்கிறத சொல்லாதீங்க என்று சொல்ல ஹபீபி அஜமி இடத்துல வந்து ரெண்டு பெரிய வீரர்கள் வந்து கேட்கிறார்கள் இங்கு அசன் பசரி வந்தாரா என்று கேட்க வீட்டுக்குள்ளதான் ஒழிஞ்சிருக்காரு நாங்க வீட்டுக்குள்ளதான் ஒழிஞ்சிருக்கிறார் உள்ள இருக்கிற அசன் பசரிக்கு எப்படி இருக்கும் நடுங்கி போயிட்டாங்க தப்பிச்சு வந்தா கசாப் கடையில இருந்து ஆட்டை காப்பா சிங்கத்துல இருந்து ஆட்டை காப்பாத்தி கசாப் கடையில விட்ட மாதிரில இருக்குது நம்ம நிலைமை சிங்கத்தில இருந்து தப்பிச்சு அஜாஜில இருந்து தப்பிச்சு வந்தா இந்த கசாப் கடையில எல்லாம் நம்ம மாட்டிட்டோம் என்று கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு வீரர்கள் உள்ளே வருகிறார்கள் தேடுகிறார்கள் ஆனால் கிடைக்கவில்லை அதன் வசதி ரஹமத்துல்லாஹி மீண்டும் வந்தார்கள் அபிபு அஜமிடத்தில் கேட்டார்கள் என்ன உள்ளதா இருக்கிறான்னு சொன்னீங்க உள்ள இல்லையே உள்ளதா இருக்கிறார் போய்ப்பா மீண்டும் போய் தேடுகிறார்கள் வந்து சொன்னார்கள் உள்ள ஒருத்தருமே இல்லையே பொய் சொல்றீங்க நான் உண்மைதான் சொல்றேன் உள்ளதா இருக்கிற அவங்க ரெண்டு பேரும் சொல்லி போனாங்க இதற்கு லூசிஸா இருக்கு தெரியுது ஏதோ உள்ள நாம எத்தனை தடவை தேடிட்டோம் ஆளும் இல்லை ஒன்றும் இல்லை இவர் பாட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு என்று சொல்லிவிட்டு வெளியே வருகிறார்கள் அதற்கு பிறகு அசல்பசன் ரமத்துள்ளாகி தாராளை அவர்கள் கேட்டார்களாம் என்னக்கு இப்படி சொல்லிட்டீங்க நான் உண்மை சொன்னதால் நீங்களும் காக்கப்பட்டீர்கள் நானும் காக்கப்பட்டேன் உண்மை ஒரு மனிதனை காத்துவிடும் அசிதுக்கு யூஞ்சி பெருமானார் சொல்லுகிறவர்கள் சொன்னார்கள் அசிதுக்கு யூஞ்சி ஒரு கிது யுகலி உண்மை என்பது யூஞ்சி உங்களை உயர்த்திக் கொண்டே அப்ப ஷேர்ல இருந்து நடக்கக்கூடியது எல்லாம் உண்மையாகத்தான் பொய்மை வராது அடுக்கடுத்து அசுக்கு எந்த நிலையாக இருந்தாலும் நன்றி செலுத்துவார்கள் தவிர அல்லாஹவை ஒரு நாளும் குழம்ப மாட்டார்கள் இது பதினோராவது தன்மை ஷேகுக்குரிய தன்மை அல்லாஹுவை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இன்னுடைய மிசில் ரஹத்துல்லாஹி தாலாலை தன்னுடைய பணியாளர்களை தன்னுடைய காதிமீன்களை தன்னுடைய மொய்தீன்களை அழைத்துக் கொண்டு செல்கிறார்கள் மூன்று நாள் சாப்பாடு இல்லை மூன்று நாள் உணவில்லை கவலைப்படல ஒரு மரத்துல மொழிதீன்கள் எல்லாம் தூங்க வச்சுட்டு அல்லாண்ட துவா கேட்டுட்டு இருக்காங்களா அரப்பே நீ செய்திருக்கிற அருவுக்கு உனக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் தீராது எத்தனை ரக்கா தொழுதாலும் தீராது ஒரு முறையில் லைட்டா முடிச்சு பாக்குறாரு ஏன்னா பசி ஊண்டா சாப்பிடல என்னடா இவர் அல்லாட்ட துவா கேட்கிறாரு என்ன ஞாபகத்தை இவர் பார்த்தாரு மூணு நாள் சாப்பிடாம இருக்கிறோம் நீ செய்திருக்கிற ஞாபகத்துக்கு எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் போதாதுன்னா எந்த ஞாபகத்தை நம்ம அனுபவிச்சோம் கூப்பிட்டு துவாவெல்லாம் முடிச்சதுக்கு பின்னாடி என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு நீங்க மாட்டுக்கு அல்லாம புகழ்ந்துட்டே இருக்கிறீங்களே என்று சொல்ல இன்னுடைய மிசிர் கண்பட்டுள்ளார்களே சொன்னார்களாம் பசியை கொடுத்ததும் ஒரு ஞாபகத்து தானே அல்லா பசியை வழங்கி இருப்பதும் ஒரு ஞாபகத்து தானே புளிச்சியாக்கமாவே ஒருத்தன் வயிறு நிரம்ப இருக்கிறான் உள்ள இருக்கிறது வெளியே வரல பயங்கர இதுல இருக்கிறான் ஆஸ்பத்திரியில் எத்தனை பேர்த்த பார்த்துருக்கிறோம் தெரிவிக்க மாட்டேங்க ஒரே புளிச்சியக்கமா இருக்கு அதை வெளியே எடுக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் ஆனால் அல்லா ஜில்ல பசி என்ற ஞாபகத்தை நமக்கு வழங்கி இருக்கிறானே அது நம்பி இல்லா இப்படி எல்லா நிலைகளிலும் நன்றியை சொல்லிக் கொடுப்பவர்கள் அல்லாஹோடு நன்றியோடு நடக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தால் அவர் உண்மை சேர் அடுத்தது தபக்கு தபக்கு எப்பொழுதுமே அல்லாஹுவினுடைய சிந்தனை அல்லாஹுவினுடைய ஆளாக்கள் அல்லாஹுவினுடைய ஞாபகத்துக்கள் அல்லாஹுவினுடைய உள்ளமைகள் இப்படி அல்லாஹுவினுடைய ஆழாத்துக்களை பற்றிய சிந்தனையில் இருந்தார் வேற சிந்தனை இருக்காது அல்லாவினுடைய ஆயாத்துக்கள் படைப்பினங்களை பார்ப்பார் அதற்குள் அல்லாஹுவை காண்பார் எல்லா சக்திகளையும் பார்ப்பார் பொதுவாகவே அல்லாஹ் பொதுவான ஒரு சக்தியை ஏற்படுத்தி இருக்கிறார் மனிதன் அதிலிருந்து பயன்பெறுகிறான் இப்ப ஆறு ஓடுகிறது தண்ணீர் ஒரு சக்தி அல்லாஹ் கொடுத்த சக்தி உலகத்திலே யாரும் தண்ணீரை உருவாக்க முடியாது யாராவது தண்ணி உருவாக்க முடியுமா நானே ஒரு ஃபேக்டரி வச்சு புதுசா தண்ணி செய்ய போறேன் மினரல் வாட்டர் அல்லாஹ் கொடுத்த தண்ணியை வேணா சுத்தப்படுத்தி ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம் தண்ணியவே நான் உருவாக்குவேன் என்று யாரும் செய்ய முடியாது அந்த தண்ணீர் அல்லா சக்தியிலிருந்து மின்சாரத்தை எடுக்கிறான் அல்லா சக்தியிலிருந்து பலவிதமான பொருட்களை எடுக்கிறானே அப்ப ரப்புல் ஆலமி அல்லா ஜல்ல சாணகுத்தாலாவை அதற்குள் இருந்து உணர வேண்டாமா ஒரு ஆடு ஓட்டி இடத்திலே போய் ஷாபி ரஹமத்துல்லா அடித்தாலா அல்லாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க ஏன் தெரியாது ஏன் தெரியாது ஆட்டினுடைய புழுக்கைகள் கூட அல்லாஹ் இருக்கிறான் என்று எனக்கு சொல்லிக் கொடுக்கிறது பாடம் சொல்லிக் கொடுக்கிறது என்று சாமி அகமதுல்லாவிடத்திலே ஒரு ஆட்டு இடையன் சொன்ன வார்த்தைகள் சாமியின் உள்ளத்தை செய்ததாக வரலாறு சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே இதெல்லாம் உண்மையான செயலுக்கான அடையாளம் அடுத்து பதிமூணாவது அடையாளம் உண்மையான செயலுக்கு இல்வு இருக்க வேண்டும் இல்வு இருக்க வேண்டும் குரானை பற்றி சுண்ணத்தை பற்றி அறிந்தவராக இருக்க வேண்டும் இரு மன்னிக்கிற மனப்பக்குவம் இருக்க வேண்டும் சபுர் பொறுமை இருக்க வேண்டும் அல்லாஹ் கொடுத்திருக்கிற எல்லாவற்றையும் பொருந்திக் கொள்ளுகிற மனப்பான்மை இருக்க வேண்டும் மன தூய்மை இருக்க வேண்டும் அல் மன தூய்மையோடு சேர்ந்து அல் அஹ்லாஸ் நற்குணங்கள் இருக்க வேண்டும் இந்த இதோடு போதாது அடுத்ததையும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டுகிறார்கள் தௌபா பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் அதுலா ஒரு இடத்திலே தனித்திருக்க வேண்டும் சேர் கூட்டம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவரே உண்மையான ஷேகா இருக்க முடியாது இருக்க வேண்டும் அசுலா இருக்க வேண்டும் தௌபா இருக்க வேண்டும் அசுனா இருக்க வேண்டும் ஜுகுத் துறவரத்தோடு இருக்க வேண்டும் உலகத்தோடு அவர் ஒட்டக்கூடாது ஜுகுத் இருக்க வேண்டும் கணா உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்க வேண்டும் அத்தக்குவா இறை எச்சம் இருக்க வேண்டும் அத்தஸ்ரீம் தன்னையே அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும் அல்லாஹ்விடத்திலே தன்னை அப்படியே ஒப்படைத்து விட வேண்டும் இந்த இருபத்தி நான்கு அம்சங்களும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் உண்மை அப்படி இல்லை என்றால் இவரும் போலி இது இனம் கண்டு யார் ஓடிகள் என்று இனம் கண்டு ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்ம வேலை எனவே ஓடிகளை கண்டு ஜாக்கிரதையாக இருப்போம் அல்லா ஜெல சாணகுந்தலா அந்த ஆற்றலை நமக்கு வழங்குவானாக வாகுந்தாவா அனைவரும் السلام Hallelujah.